வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகர பழமுதிச்சோலை வாசனுக்கு ஹரோகர ராகம் மாண்டு தாளம் ஆதி வாதினை அடர்ந்த வேள்வியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாப்பதமணிந்து பனியேனே ஆரியோடும் மந்தம் ஆகிய நலன்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆனத்தனி மந்திர ருபநிலை கொண்ட ஆடுமயில் என்ப தரியேனே நாதமோடு விந்து வானவூடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே சோதியுணர்கின்ற வாழ்வு சீவமென்ற சோகமது தந்து எனையாழ்வாய் கோலம் வென்று வாகையோடு சென்று சோலை மாலை நின்ற பெருமாளே கோலம் வென்று வாகையோடு சென்று சோலை மாலை நின்ற பெருமானே மாயமதொழிந்து தெளியேனே மாப்பதமணிந்து பணியேனே ஆறுமுகம் என்று தெரியேனே ஆடுமயில் என்பதறியேனே நானிலம் அலைந்து திரிவேனே நாணியதில் நின்று தொழுகேனே சோகமது தந்து என ஆழ்வாய் சோலை மலை நின்ற பெருமாளே சோகமது தந்து என ஆழ்வாய் சோலைமலை நின்ற பெருமாளே அம்ச சோகமது தந்து எனையாழ்வாய் சோலைமலை நின்ற பெருமாளே